ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சித்திரமாசம் வரக்கூடியதான பரசுராம ஜெயந்தி தினத்தில் நாம் செய்ய வேண்டியதான பரசுராமருடைய பூஜையையும் அவருடைய அவதாரத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தையும் பார்த்துன்னு வரும் அப்படி ஜமதக்னி மகர்ஷியினிடத்தில் அவர் வச்சுருக்கிற காமதேனுவை கார்த்தவீயன்கிற ராஜா கேட்கிறார் ஆனால் ஜமதக்னி மகர்ஷி இதை நான் தரப்படாது தேவதானாம் தனம் ராஜன்னு தாத்தவியம் சாத் கதம் மயா தேவதைகள் எனக்கு அனுகிரகம் பண்ணி இதை கொடுத்துருக்கா நான் திரும்ப தேவதைகளுக்கு தான் கொடுக்கணுமே வழிய உனக்கு நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஜமதக்னி மகர்ஷி கேட்டார் கேட்ட உடனே ராஜாவுக்கு இந்த பசு இல்லாமல் நாம் ஊர் திரும்பக்கூடாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டான் ராஜா போகிற இந்த விஷயத்தை கேட்ட உடனே இத்தியுக்த சததா ராஜா குரோதேன கலுஷீகிருதா பலாத் ஜக்ராக சபலாம் சர்வசைன்ய சமாவிரதா நீங்கள் இப்போ இந்த பசுவை நீங்களாக கொடுக்கலன்னா நான் பலாத்காரமாக எடுத்துன்னு போவேன்னு ஆரம்பிச்சுட்டான் ராஜா லோகத்தில் ஒன்று சொல்கிறது உண்டு ரொம்ப உத்தமமான ஒரு வஸ்து இருக்குன்னா அதை வீட்டில் வச்சுக்கப்படாது வச்சுண்டால் மிருத்தி வந்துடும் உயர்ந்த ரத்னமோ ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் வச்சுக்கப்படாது கொண்டு போய் கொடுத்துடணும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும் அப்படி அதை மீறி வீட்டில் வச்சுட்டால் மிருத்யு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் அதற்கு உதாகரணம் அப்படி பலாத்காரமாக ராஜா தன்னுடைய சைன்யங்களை கொண்டு அந்த மாட்டை அவுத்துன்னு வர சொல்லி உத்தரவு பண்ணினான் சைன்யங்கள் போய் அந்த பசுவை அவுத் அவுத்துன்னு வரா நிர்பந்தமாக ததக்ருத்த மகாபாகா சபலா வரவர்ணினி அந்த பசு பார்த்தது ராஜா பலாத்காரமாக நம்மை அபகரிச்சுன்னு போகிறாங்கிறத தெரிஞ்சுண்டு மனசுனால் நினச்சது பசு நினச்ச மாத்திரத்தில் புதுசாக சைன்யங்கள் நிறையா வந்துடுது அங்கே ஜகான தஸ்ய சைன்யானி ஸ்ருங்கைஹி குரதலைரபி அந்த சைன்யம் அவ்வளவும் ராஜாவினுடைய சைன்யத்தோடு மோதறது அந்த ராஜாவினுடைய சைன்யம் அத்தனை சைன்யங்களையும் தோற்கடிச்சு பசுக்கிட்டவரன் அந்த பசு தன்னுடைய கொம்புனாலேயும் கால்னாலேயும் உதச்சி முட்டி அனைவரையும் தள்ளிவிட்டு யுத்தம் பண்ணுறது சைன்யத்தோடு கூட காதயத்வா முகூர்த்தேன தத் சைன்யம் சபலா பலாத்து அந்தர்தானம் கதாதேவி தேவி யயோ சக்கராந்திகம் க்ஷணாத்து அத்தனை பேரையும் அடித்து உதச்சி தள்ளி விட்டுட்டு சட்டார்னு மறைஞ்சு போயிடுத்து அந்த காமதேனு எங்கே போச்சுன்னா திரும்பவும் இந்திரனிடத்திலே போய் சேர்ந்தது அந்த பசு ஸ்வசைன்யம் நிகதம் திருஷ்டுவா சோர்ஜுன குரோதமூர்ச்சிதா முஷ்டினா தாடயாமாசா பார்கவம் துஜசத்தமம் அந்த ராஜாவுக்கு சடார்னு மறைஞ்சு போன உடனே ரொம்ப கோபம் வந்தது கோபம் வந்து இந்த கோபம் என்ன ஆச்சு இந்த மகரிஷியினிடத்தில் திரும்பிடுத்து ரிஷிகிட்ட வந்தார் கையை மடக்கிண்டு ஓங்கி ஒரு அறை விட்டார் கன்னத்தில் ராஜா இந்த கார்த்திவீரியங்கிற ராஜா ஒரு அறை விட்ட உடனே தாடித்தஸ்தேன பகுஷா விகலாங்க பிரகல்பிதா அவ்வளோதான் அந்த அடி தாங்க முடியல ரிஷிக்கு மயங்கி பூமியில் விழுந்துட்டார் ரிஷி விழுந்த மாத்திரத்தில் பிராணனை விட்டுட்டார் ஹத்வா முனிவரம் தத்ரா பாபாத்மா ஹைகஜாதிபா மகாசைன்ய பரிவாரா விவேஷ நகரம் ஸ்வகம் அந்த ரிஷியை சம்ஹாரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான் ராஜா நகரத்திற்கு இப்படி ஆயிடுத்து அங்கே ரிஷியினுடைய ஆசிரமத்திலே வித்யாபியாசம் பண்ணிட்டு வரக்கூடியதான இந்த ராமன் பகவானுடைய அனுகிரகத்தினால ஒரு ஆயுதத்தை கொடுக்குறார் பகவான் அப்படி வித்யாபியாசம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறார் ராமன் பிரீத்தோஸ்மி தபசா தபசா வத்ச பவதோ நியதாத்மனா சம்பிரதாசியாமி தே விப்ர மச்சத்தியும் பரமாம் சுபாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீ இந்த விஷ்ணு மந்திரத்தை ஜபம் பண்ணி அத்தனை வித்தியைகளையும் நீ சாதிச்சிருக்க நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு வஸ்துவை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தியுத்வா பிரததௌ தேவா பரசும் சத்ருகர்ஷணம் வைஷ்ணவஞ்ச மகா மகச்சாபம் திவ்யான்யஸ்திரான்யநேகஷா தத்வா புரோவாச்ச பகவான் ஜாமதக்னிம் ஜனார்தனஹா கையில் கோடாரி ஒன்று எடுத்து இந்த ராமர்கிட்ட கொடுத்து இது பரஷூன்னு பேர் இதை கையில் வச்சுக்கோ நீ நினச்ச மாத்திரத்திலே இது அனைத்து விதமான ஆயுதங்களையும் கொடுக்கும் இந்த ஒரு ஆயுதத்தை வச்சுண்டு அனைவரையும் நீ ஜெயிச்சுடுவேன் யுத்தத்தில் மாத்திரமில்லை வித்யா விஷயங்கள்லேயும் வாத விஷயங்கள்லேயும் அனைத்து விஷயங்கள்லேயும் உனக்கு இது ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் அந்த பரசுங்கிற ஆயுதத்தை அனுகிரகம் பண்ணி கொடுக்குறார் அந்த ஆயுதத்தோடு கோடாரியோடு கூட வீட்டிற்கு வந்து சேர்றார் ராமன் அதிலிருந்து தான் அவருக்கு பரசுராமருங்கிற பெயர் கிடச்சது அப்படி பரசுவோடு கூடின ராமனாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தால் அவருக்கு தகவல் தெரிகிறது தன்னுடைய தகப்பனார் இப்படி ஒரு ராஜாவினாலே அடிபட்டு போனாருங்கிற தகவல் தெரிஞ்சு ரொம்ப துக்கப்பட்டு தகப்பனாருக்கு செய்ய வேண்டியதான சம்ஸ்காரங்களை செய்து முடித்தார் முடிச்சுட்டு இந்த ராஜாவை போய் ஒரு கை பார்க்கணும்னு அங்கேருந்து கிளம்பி போகிறார் பரசுராமர் ஜகாம ஹைஹயபதேஹே நகரம் நிருபசம்விரதம் क्रोधावेशज्वलद्गात्रः உத்வாரிய துவாரியம் திஷ்டன் தூ ஆயுதா அப்படி ஆயுதத்தோடு கூட அந்த ஹைஹயாதிபதியினுடைய நகர வாசலில் போய் நிற்கிறார் பரசுராமர் தம் திருஷ்டுவா தத்புரஜனாக ஜாமதக்ஞம் மகோஜசம் ஜாஜ்வல்யமானம் வபுஷா காலாக்னிமிவ மேனிரே ஜனங்கள்லாம் பார்த்துட்டு காலாக்னி மாதிரி வந்து நிற்கிறார் அக்னி மாதிரி இருக்கார் பிரகாசிக்கிறார் அந்த ஆயுதம் பல பல பல பலன்னு பிரகாசிக்கிறது இதை பார்த்துட்டு பயார்த்தா வித்ருதாக சர்வே ராஜானம் ஹைஹஜாதிபம் ரொம்ப பயத்தோடு கூட ஜனங்கள் ஓடிப்போனார் ராஜா கிட்ட ஓடிப்போய் ராஜன்னு யாரோ ஒருவர் ஆயுதத்தோடு வந்து நிற்கிறார் வாசல்ல பார்த்தால் தேவத்தை மாதிரி தேவர்கள் மாதிரி பிரகாசிக்கிறார் வந்து நிற்கிறார் ரொம்ப கோபத்தோடு இருக்கார்னு ராஜா கிட்ட சொன்னான் அப்போது ராஜாஸ் கேட்டான் கோசவு மமபுரத்வாரி சாயுத சம்ஸ்திதோ பலாத் மகேந்திரோ வா யமோவாபி ருத்ரோ வா தனதோபி வா சாயுதோ மத்புரத்வாரி ஸ்தாத்தும் சுக்தோ நகரிஹிச்சித் யாரது இந்திரனா யமனா வருணனா குபேரனா யாராக இருந்தாலும் ஆயுதத்தோடு கூட என்னுடைய நகரத்திற்கு வாசலில் நிற்கப்படாது உடனே சைன்யங்களை அனுப்பி நீங்கள் அனைவரும் அவரை அடித்து விரட்டுட்டு வாங்கோன்னு அனுப்புகிறான் பிரேரையாமாச தம் திரஷ்டும் கிருண்ணீத்து கிருண்ணீத்தேத்தியாக துர்மதி பிடிச்சி கட்டி போட்டு இங்கே அழிச்சினுவான்னு சைன்யங்களை அனுப்புகிறான் ராஜா தேகத்வா சதுர்சுர் புரத்வாரி மகாபலம் இவர்கள் அனைவரும் போய் பார்த்தால் அவருடைய தேகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கு பெரிய வீரனாக வந்து நிற்கிறார் அவரை விட ரொம்ப ஒளியோடு இருக்குது அந்த ஆயுதம் பரசு அதை பார்த்த உடனே அவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து பின்வாங்க ஆரம்பிச்சுட்டா அந்த சேனைய வீரர்கள் அவர்களை பார்த்துட்டு பரஷுராமர் பேசுகிறார் என்ன பேசுகிறாருங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்